प्रादेशिकं चापि नमामि विद्यै श्रुतिस्मृतिपुराणानामानां करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मुक्तिभेदविभागिने பத்தொன்பதாவது பக்கம் எதபி கேச்சிதாகு பிரவருத்தி நிவத்தி விதி தச்சேஷ வத்திரேகேண यः असौ उपनिषत्सु एव अधिगतः पुरुषः असंसारी ब्रह्म उत्पाद्यादिचतुर्विधद्रव्यविलक्षणः स्वप्रकरणस्थः अनन्यशेषः न असौ नास्ति न असौ नास्ति असौ नास्ति न अधिगम्यते इति वा शक्यं वदितुम् இன்னும் ஆழமாக போயிட்டே இருக்க விஷயம் இப்போ என்ன சொல்கிறார் நான் இனிமேல் என்னெல்லாம் நடந்ததுன்னா சொல்ல போகிறதில்ல சொல்லாமல் இருக்கிறதுக்கு யோசிக்கிறேன் எப்படி சொல்லாமல் பேசுகிறது அது இப்போ ஒரு பிரயத்தனம் இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் பார்ப்போம் எதப்பி கேச்சித் ஆகும் சில பேர் சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் வேதத்தில் ஒன்று பிரவருத்தியை சொல்லும் இல்லாட்டி நிவர்த்தியை சொல்லும் ஒன்றும் ஹேயத்தை சொல்லும் இல்லாட்டி உபாதயத்தை சொல்லும் அதை தவிர அகேய அனுபாதேய வேத பாகா நாஸ்தி வேதம் முழுக்க கர்மாவை தான் போதிக்கிறது பிரம்மனை போதிக்கிறது பாயுத பாகம்லாம் கிடையாது தனி அப்படின்லாம் சொல்ல அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க கிடையாது இருக்குங்கிற பிரவருத்தி நிவர்த்தி விதி தச்சேஷ வத்திரேகேன கேவல வஸ்துவாதி கேவல வஸ்துவாதி அதாவது பிரவருத்தியையும் நிவர்த்தியையும் போதிக்காம வெறுமன வஸ்துவை மாத்திரம் சொல்கிற வேத பாகம் கிடையாதுன்னு சில பேர் சொல்லுகிறார்கள் பிராபாகர மதம் அப்படி சொல்லுகிறார்கள் அதான் அவங்க எப்படி வாதம் எப்படி இருந்துட்டுருக்குன்னா பிரம்மனை சொல்லலை ஒன்று பிரம்மனை சொல்லியிருந்தால் அதை வந்து கர்மாவுக்கு ஸ்துதியாக எடுத்துக்கணும் இல்லை உபாசனையாக எடுத்துக்கணும் இப்படி தான் போயின்னு இருக்கு வாதம் வெறுமன பிரம்மனை தெரிஞ்சுக்கிறதுல பிரயோஜனம் கிடையவே கிடையாது அதில் ஒன்று நீங்கள் வந்து அந்த பிரம்மனை சொல்கிற வாக்கியத்துக்கு தாத்பரியம் கிடையாதுன்னு விட்டுவிடணும் இல்லை அதை ஸ்துதியாக எடுத்துக்கணும் இல்லாட்டி அதை என்ன பண்ணணும் உபாசனையாக எடுத்துக்கணும் இல்லாட்டி ஏதாவது கர்மாவில் அது ஒரு அங்கமாக எதையோ ஒன்று சேர்த்துங்க கேவல வஸ்துவாதி பாகா अस्ति प्रवृत्तिनिवृत्ति विधि त विधिविषयतया ब्रह्मणः न प्रवृत्तिनिवृत्तिविधि तच्छेषत शेषव्यतिरेकेण तच्छेषव्यतिरेकेण न விதிசேஷவியதிரேக்கேன கேவல வஸ்துவாதி பிரம்மனை சொல்கிறதோடு சரி அப்படி நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது பிரம்மனை சொல்கிறதோடு என்ன பிரயோஜனம் பிரம்ம அஸ்தி என்ன பிரயோஜனம் என்னது அது அது அதனால் என்ன பிரயோஜனம் சொல்லுவோம் அப்போ அப்படின்னு கேட்குறாங்க அவன் என்ன அப்போ பிரம்ம அஸ்தி கிம் கர்த்தவியம் கிமபி ந கர்த்தவியம் அப்படிங்கிறான் கிமபி அகரணேன பிரயோஜனம் நாஸ்தி பிரம்மஜானேன கிம் கிம் பிரயோஜனம் ஒன்றும் செய்யாமல் பிரம்மனை தெரிஞ்சுக்கிட்டு என்னையா பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறான் பூர்வபக்ஷம் இது தன்ன அப்படி இல்லை ஔபனிஷதஸ்ய புருஷஸ்ய அனன்யசேஷத்துவாத் அப்படி நீ சொல்கிறது பொருந்தாது உபனிஷத்தில் சொல்லியிருக்கிற புருஷன் இருக்கானே இந்த புருஷன் வந்து அனன்யசேஷத்துவாத் அனன்யசேஷத்துவாத்னா வி பிரவருத்தி நிவத்தி விதி சேஷ அபாவாத் அப்படின்னு வியாக்கியானம் கொடுத்துருக்கு அனன்யசேஷத்துவம்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் இதில் அனன்யசேஷத்துவங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் பிரவருத்தி நிவத்தி விதி அபாவமான ஹேய அஹேய ஹேய உபாதேய ஹேய உபாதேய விவர்ஜிதா கஷ்டன புருஷா சாஸ்திரோபதிஷ்டா வர்த்ததே சாஸ்திரேன உபதிஷ்யத்தை வர்த்ததே அப்படிங்கிறார் அனன்யசேஷத்வாத் அப்படின்னா என்ன அர்த்தம் கர்ம வெதிரேகத்வா கர்ம காண்டத்துக்கு வெதிரேகமாக தான் இருக்கு இது எதனுடைய சேஷமாகவும் இல்லைன்னு அர்த்தம் அந் எதனுடைய சேஷமாகவும் பிரம்மன் இல்லை எதனுடைய சேஷம்னா என்ன அதனுடைய பகுதியாக பிரிவாக எடுத்துக்கக்கூடாது இது தனி டாபிக் அப்படின்னு சொல்றாரு விளக்கம் சொல்றாரு யா அசௌ உபனிஷத் ஏவ அதிகதா உபனிஷத்தில் தான் இவன் தெரிஞ்சுக்கப்படுறான் வேறு எதுலையும் தெரிஞ்சுக்கப்படுறதில்ல யகா அசௌ அசௌ புருஷா உபனிஷத் ஏவ அதிகதா உபனிஷத்தில் மட்டுமே இவன் அறி அறியப்படுகிறான் புருஷா அதிகதா புருஷா அசம்சாரி பிரம்ம அதில் சொல்லப்பட்டிருக்க அந்த புருஷன் யாருன்னா ஏன்னா சாஸ்திரத்தில் புருஷனுங்கிறது அன்னைக்கு ஹோமத்திலே எப்படி சொல்கிறாங்க புருஷாய நாராயணாயே தன்னமமா புருஷாய நாராயணாய நமஹா அன்னைக்கு சொல்லிகிட்டே இருந்தாங்க கவனிச்சிங்களா புருஷாய நாராயணாய நமஹா அதை ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க சஹசிரசீருஷா புருஷா சஹசிரசீருஷா புருஷ சஹஸ்ர ருக்வேத பரமாக தான் ஹோமங்கள்லாம் நடந்தது ஏன்னா அது ருக்வேத பிரதானம் அது सहस्राक्ष सहस्रपात सभूमिं विश्वतो वृत्वाद्य तिष्ठदशाङ्गुलग् स्वाहा पुरुषाय नारायणाय तन्नममा புருஷா அசம்சாரி பிரம்ம அந்த புருஷன் எப்படிப்பட்டவன் அசம்சாரியான பிரம்மன் அது எப்படிப்பட்டது அதுக்கு சொல்றார் உற்பத்தியாதி சதுர்வித திரவிய விலக்ஷணா புருஷா பிரம்மன் நிபு நபுசரிங்கம் அதனால் என்ன விலக்ஷணா புருஷா ஸ்வப்பிரகரணஸ்தா அது தனி கான்டெக்ட் அது தன்னுடைய பிரகரணத்தில் தான் மாத்திரம்தான் பிரதானமாக இருக்கான் அனன்யசேஷா நான் அந்நேஷான்னு அர்த்தம் நான் அந்நேஷா அனன்யசேஷா நான் அந்நேஷான்னு அர்த்தம் கர்மகாண்ட சேஷத்வேன நபவதி இது தனி டாபிக் கர்மகாண்டத்தோடு சேர்த்துக்கிறது இல்லைன்னு அர்த்தம் அனன்யசேஷா அனநிய சேஷகான்னா இந்த பிரவருத்தி நிவர்த்தி விதி சேஷ சேஷா நபவத்தின்னு அர்த்தம் சேஷ அபாவா அப்படின்னு அர்த்தம் பிரவருத்தி நிவர்த்தி விதி சேஷ அபாவா அனநிய சேஷா அப்படி போட்டுருவோம் பிரவருத்தி நிவர்த்தி விதி சேஷ அபாவா சேஷம் கிடையாது அபாவா அசௌ நாஸ்தி இவன் கிடையாது இவன் இல்லை நான் அதிகமியத்தே இவனை இவனை இது தெரியல அப்படின்னு இதுவா வதித்தும் நை நை ந சக்கியம் இல்லை ஆ இந்த நாங்கிறது முன்னாடி பார்த்தியா ந அசோ நாஸ்தி இருக்கு இல்லையா ந வதித்தும்னு சேர்த்துக்கணும் இங்கே எங்கே உட்காந்துருக்கு பாரு அசௌ நாஸ்தி அசௌ ந அதிகமியத்தை இதி இதுவா வதித்தும் ந சக்கியம் அப்படி அன்மையம் பண்ணணும் அப்போதான் புரியும் இந்த வதித்துங்கிறதே வந்து கிராமரில் சரியா இல்லையான்னு சொல்லுவாங்க உதித்துமா வதித்துமா உதித்துமா வதித்துமா வதித்தும்னு சொல்லலாம் முதல்ல அப்படி ஒரு பெரிய விசாரம்லாம் நடந்தது நான் சமஸ்கிருதம் படிக்கிற காலத்தில் வதித்தும்னு சொல்லக்கூடாது வக்தும்னு சொல்லணும் வக்தும்னு சொல்லணும் இல்லாட்டி உதித்த வதித்தவான்னு சொல்லக்கூடாது உதித்தவான்னு சொல்லலாம் யூஸ் பண்ணலாம் ஆனால் அது பழக்கத்தில் அது கூடுமா கூடாதுன்னு அதுக்கு என்னெல்லாமோ பிரயோகம் என்ன பாணியில் போட்டு மண்டை அடிச்சிருந்தாங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் விசாரம் பண்ணதுக்கு அவன் கச்சதிங்கிறதே தப்புங்கிறாங்க அவர் தான் என்ன சொல்கிறது நம்ம இப்படிதான் இதிவா சக்கியம் வதித்தும் சரி அதனால் வந்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறத இல்லைன்னு உன்னால் சொல்ல முடியாது இப்படி ஒன்று கிடையாது பிரம்மன் ஒன்று கிடையாது அது ஒன்றும் பிரம்மன் ஒன்றும் புரியறதும் இல்லை அப்படியே சொல்ல முடியாது புரியவும் செய்யறது இருக்குது புரியவும் செய்யறது பிரம்மன் இருக்குது அஸ்தி புரியவும் செய்யறது பிரம்மன் இருக்குங்கிறது புரியவும் செய்யறது அசம்சாரி பிரம்மன் ஒருத்தன் இருக்காங்கிறது புரியவும் செய்யறது எப்படி உனக்கு புரியறது சொல்லு பார்ப்போமே அப்படின்னு கேட்டால் நான் சொல்கிறேன் கேடு அப்புறம் வந்து உபனிஷத்து சொல்கிறது ச ஏஷ நேதி நேதி ஆத்மா இது ஆத்மசப்தாத் அந்த கான்டெக்டில் தான் நிறைய வர்றது அதை வந்து எல்லாம் இதில் இதில் போட்டுட்டா ஆத்மான சப்தம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு ஆத்மநஷ்ட பிரத்யாக்கியாதம் அசக்கியத்வாத் ஆத்மா ஒருத்தனும் இல்லைன்னு எவனும் சொல்ல முடியாது வேதத்தில் புருஷனை பற்றி சொல்லியிருக்கு அசம்சாரி பிரம்மனை பற்றி சொல்லியிருக்கு அசம்சாரி பிரம்மனாக புருஷனை சொல்லியிருக்கு அது இல்லைன்னு நீ அது புரியலன்னு சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாதுன்னு கேட்டால் வாக்கியத்தை இன்னொரு விசாரம் பண்ணிப்பாரு எல்லாத்தையும் நீக்கிட்டா எது இருக்கோ அது ஆத்மான்னு சொல்லியிருக்கு ஆத்மாவை எவனால் நீக்க முடியுமோ நம்ம ஸ்வரூபமாக இருக்கு அதனால் ஆத்மனஷ்ட பிரத்யாட்சாத்தும் அசக்கியத்துவாத் ஆத்மா வந்து இல்லைன்னு சொல்ல எவனாலையும் ஏற்கனவே இதெல்லாம் வந்திருக்கு இன்னொரு போர்ஷனில் வந்திருக்கு பிரத்யாட்சாத்தும் அசக்கியத்துவாத் பார்க்குறீங்களா அதை அப்படின்னா விடாது ம் பன்னெண்டு பதினா பதினாலா பதினாலு எங்கே இருக்குது எந்த இடத்துலப்பா विचार वर्ग சரி அப்புறம் பார்ப்போம் இருக்குது நச்ச பிரத்யாட்சாத்தும் அசக்கியத்துவாத் மறுப்பதற்கு இயலாது மறுப்பதற்கு யாராலும் இயலாது இந்த உண்மையை மறுப்பதற்கு யாராலும் இயலாது யகா ஏவ நிராக நிராகர்த்தா தஸ்ஸைவ ஆத்மத்துவம் யார் எல்லாத்தையும் நிராகரணம் பண்ணுறானோ நேத்தி நேத்தி அப்படின்னு நிராகரணம் பண்ணுறானோ நிராகரணம் பண்றவன் தான் அது தசைவ ஆத்மத்வாத் அவனே ஆத்மாவாக இருப்பதால் இப்போ என்ன சொல்கிறார் சங்கராச்சாரியார் பிரம்மனைத்தான் சாஸ்திரம் ஆத்மாவாக சொல்கிறது ஆத்மாவாக சொல்கிறது ஆ ஆத்மா வேற பிரம்மன் வேற கிடையாது ஆத்மாவை யாரும் நிராகரணம் பண்ண முடியாது யா நிராகர்த்தா தசைவ ஆத்மத்வாத் ஆத்மா சத் பிரம்மா ब्रह्म एव पुरुषः उपनिषत्सु उपदिष्टः तस्मात् प्रकरण प्रकरणभेदः वर्तते स्वप्रकरणस्थः पुरुषः அதனால் பிரவருத்தி விரு நிவத்தி விதிசேஷ வத்திரேக்கேண வேதபாக அஸ்தி இத்தேவ அஸ்மாக்கம் மத் यद्यपि प्रवृत्ति निवृत्ति विधि தச்சேஷ வத்திரேக்கேண வேதபாக நாஸ்தி பவத்பி உச்சியதே பரந்து வயம் ந அங்கீகும தத் பிரவருத்தி நிவத்தி விதி தச்சேஷ வத்திரேக்கேண வேதபாக அஸ்தி சக ஏவ பாக ஞானகாண்டபாக இத்தியஸ்மாபி உச்சியதே வஸ்துதா அஸ்தி ஏவ பவதா இத்தியபி ந அங்கீக்ரியதே ததாபி வேதபாக வர்த்ததே ஏவ வயம் तदेव वयम् अङ्गीकुर्मः कर्मकाण्डं न अनङ्गीकुर्मः वयं तदर्थं तदपि अङ्गीकुर्मः परन्तु भिन्नभिन्नभागः इत्येव आत्मशब्दात् आत्मनश्च प्रत्याख्यातुम् अशक्यत्वात् किमर्थं यः निराकर्ता यः एव निराकर्ता तस्य एव आत्मत्वात् தஸ்ய அவனுக்கு அவன் தான் அந்த ஆத்மாவா இருக்கிறதுனால முடியவே முடியாது ननु आत्मा अहं प्रत्ययविषयत्वात् उपनिषत्सु विज्ञाते विज्ञायते न तत्साक्षित्वेन प्रत्युक्त न हि अहं कर्तृव्यतिरेकेण तत्साक्षी सर्वभूतस्थः समः एकः कूटस्थ नित्यः पुरुषः विधिकाण्डे तर्कसमये वा केनचित् केनचिदधिगतः सर्वस्य आत्मा अतः सः न केनचित् प्रत्याख्यातुं शक्यः विधिशेषत्वं वा नेतुं अविनाशी विक्रिया हेत्वभावाच्च कूटस्थ नित्यः अतएव हत बुद्ध नित्यशुद्धबुद्धमुक्तः स्वभावः तस्मात् पुरुषान्न परं किञ्चित् सा काष्ठा सा परागतिः तं तोपनिषदं पुरुषं पृच्छामि इति च औपनिषत् औपनिषदत्व विशेषणं पुरुषस्य उपनिषत्सु प्राधान्येन प्रकाश्यमानत्वम् प्रकाश्यमानत्वम् उपपद्यते अतः भूतवस्तुपरः वेदभागः नास्तीति वचनं साहसमात्रम् சும்மா வெறும் சாகச மாத்திரம் இல்லை நீ சொல்றது வந்து முரட்டு பிடிவார் அப்படிங்கிற இல்லைன்னு நீ சொல்றது வந்து வெறும் சாகச மாத்திரம் பிடிவாதம் சும்மா கதை விட விடாது அப்படிங்கிற சரி நானும் ஆத்மா அகம் பிரத்யய விஷயத்வாத்து உபனிஷத்ஸு ஏவ விஜாயத்தை இது அனுபவம் திரும்ப திரும்ப இன்னும் தீட்டுற வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆத்மானா நினைக்க தெரியுது இல்லை நான் இருக்கேன் என்னது உபனிஷத்தை படித்து தெரிஞ்சுக்கணும் அகம் பிரத்யேகங்கிறது எனக்கு தெரியுது அகம் அஸ்மி அகம் அஸ்மி அகம் அஸ்மி பிரத்யேகம் அகம் பிரத்யய விஷயத்துவாத்து ஆத்மா அகம் பிரத்யய விஷயத்துவாத்து அகம் பிரத்யய விஷயமா ஆத்மா இருக்கு அகம் அகம் அகம் இது பிரத்யய விஷய ரூபேண விற்பி பிரத்யய விஷ- ரூபேண ஆத்மா अस्ति इति ज्ञायते अहमस् आत्मा अस्ति क- कीदृशेन रूपेण अस्ति आत्मा அகம் அகம் இது பிரத்யய ரூபேண அஸ்தி அகம் அகம் இது பிரத்யய ரூபேண அஸ்தி விஷயத்தால் உபனிஷத்சு ஏவ விஜாயத்தை இது அனுபவம் உபனிஷத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியுங்கிற இவ்வளோ பிரத்யமாக இருக்கிற விஷயத்தை போய் அபரோட்சமாக இருக்கிற விஷயத்தை போய் உபனிஷத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியுங்கிறீங்களே என்ன நியாயம் இது அப்படின்னா அது பொருந்தாதுங்கிறான் இத்தி அனுப்ப பண்ணோம்னா ந அனுபபன்னம் இது ந உபபன்னம் ஏவன் உபபன்னம் ஏவன் எப்படி தத் சாட்சித்வேன பிரயுக்தத்வாத் அந்த அகம் பிரத்யம்னு ஒன்று சொல்கிறோமே அதனுடைய சாட்சியாக தான் சொல்கிறோமே தவிர அது ஆத்மாவாக சொல்லலை அந்த அகம் பிரத்யத்தையும் எது அறிகிறதோ அதை வச்சுன்னு நம்ம சொல்கிறோம் அந்த அகம் வந்து வித்தியாசம் இருக்கப்பா அகமில் ரெண்டு அகம் இருக்குது சிதாபாச சகித அந்தகரண கரண அம்ச அகம் சிதாபாசத்துக்கும் ஆதாரமான சைத்தன்யாம்ச அகம் ஆஹா அகம்னு நான் சொல்கிற போது என்ன சொல்கிறோம் சுத்த சைத்தன்யம் ப்ளஸ் அந்த கரணம் அந்த கரண பிரதிபிம்ப சைத்தன்யம் இஸ் ஈக்குவல் டு அகம் அந்த அகங்கிறதுல மூணு இருக்கப்பா அந்த மூணுல இந்த இந்த மூணுல இந்த ரெண்டு வேற வேற அது வேறன்னு புரிய வைக்கிறதே சாஸ்திரம் தானே உபனிஷத்தினால தானே இதை தெரிஞ்சுக்கிறோம் அதனால அறிவிற்கு அறிவான ஆதி அறிவற்ற அறியாமையும் அற்றது அறிபடும் பொருள் நீ அல்லை அறிபடா பொருள் நீ அல்லை அறிபொருளாகும் உன்னை அனுபவித்தறிவாய் நீயே நாராயணா நாராயணா நாராயணா தத் சாட்சித்வேன பிரயுக்தத்வாத் நகி அகம் பிரத்தே விஷய கர்த்திரு வத்திரேக்கேன் கர்த்தாவா புரிஞ்சுக்கலாம் ஆஹ் கர்த்தா ஏன்னா இவன் கர்மகாண்டியை பார்த்து பேசுற நீ எப்பவுமே கர்த்தா கர்த்தா கர்த்தா கர்த்தா சொல்லிட்டு இருக்கிய அந்த கர்த்தா இல்லை அகர்த்தாவை பற்றி வேறு உரிஷம் சொல்லிட்டு இருக்கு நீ கர்த்திரு அகம் வேறு அகர்த்திரு அகம் வேறு நம்மக்கிட்ட கர்த்திரு அகமும் இருக்குது அகர்த்திரு அகமும் இருக்குது அகர்த்திரு அகத்தை சொல்லி கொடுக்குறது சாஸ்திரம் அது இருந்தாலும் அது சரியாக தெரியல சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறது அதனால அத்தியாச பாஷத்தில் பார்த்துட்டு வரலாம் திரும்ப எத்தனை தடவை வேணாலும் திரும்ப திரும்ப பார்க்கலாம் தப்பு இல்லை இதெல்லாம் பார்த்தது தான் மற்றொரு குணத்தில் சொல்லப்படுது அகம் பிரத்ய விஷய கர்த்திரு வத்திரேக்கேன அந்த கர்த்தாவுக்கு வேறாக தத் சாட்சி யாரு கர்த்திரு சாட்சி கர்த்திரு சாட்சி அகர்த்தா சர்வபூதஸ்தா எல்லா பூதத்திலையும் ஒன் எல்லா உயிர்களையும் இருக்குது சமஹா எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறார் சமஹா ஏகா கூட்டஸ்த நித்யா கூட்டஸ்த நித்யா புருஷா புருஷா விதிகாண்டே தர்க்கசமயேவா கேனச்சித் அதிகதா உங்கள் புக்கில் ஏன் நான் இருக்குது அதில் விதிகாண்டே விதிகாண்டே தர்க்க சமயவா கேனச்சித் அதிகதா ஒன்றும் இல்லை பார்த்தேன் பா எங்கேயோ வச்சிருக்கேன் விதிகாண்டே தர்க்கசமயேவ கேனச்சித் அதிகதா நகி அதிகதான்னு அங்கேருந்து கொண்டு வந்து சேர்த்துடும் தேட வேண்டும் மத்தியா அப்போ வந்து விதிகாண்டேன்னு அர்த்தம் கர்மகாண்டே சங்கராச்சாரிய இன்னொரு பாஷை கொடுக்குறாரு விதிகாண்டா இதெல்லாம் நமக்கு நம்ம டெக் இது விதிகாண்டம்னு பழக்கத்தில் சொல்கிறது இல்லை இது விதிகாண்டா ஞானகாண்டா அப்படி போட்டுக்கணும் விதிகாண்டா ஞானகாண்ட அதனால காண்டே தர்க்க சமயவா தர்க்க சமயம்னா அப்படியே ஏதாவது ஊகிச்சு கண்டுபிடிக்க முடியுமானா அதுவும் முடியாது ஊகிச்சும் கண்டுபிடிக்க முடியாது ஊகிச்சும் இது புரிஞ்சுக்க முடியாது விதிகாண்டத்திலையும் இது கிடையாது அப்போ உபரிஷத்துல தான் தெரிஞ்சுக்க முடியுங்கிறார் தர்க்க சமயவா கேனச்சித் அதிகதா நகி கேனச்சித்து அதிகதா ஒரு பொழுதும் யாராலும் அறிய முடியவில்லை உபரிஷத்து பிரமாணத்தை தவிர வேறு எதனாலும் முடிவதில்லை சர்வவேதாந்தசித்தாந்த கோச்சரம் தம் அகோச்சரம் என்ன அழகாக இருக்கு தம் அகோச்சரம் தம் சர்வவேதாந்த சித்தாந்த கோச்சரம் சர்வவேதாந்த சித்தாந்த கோச்சரம்னா பிரமாணம் அர்த்தம் சாஸ்திர பிரமாணைக்க வேத்தியம் சாஸ்திர பிரமாணைக்க வேத்தியம் வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்தியா வேதாந்த கிருத் வேதவிதேவ சாகம் சரி நகேனச்சித் பிரத்யாட்சாத்தும் சக்கியா விதிசேஷத்துவம் வா நேத்தும் விதி காண்டத்தில் பார்க்க முடியல தர்க்க சமயத்தில் இல்லை அதனால என்ன பண்ண முடியும் நீ விதிசேஷமாக அதை சொல்லக்கூடாது அதில் எங்கேயா அங்கங்கே பார்த்துருந்தேனாலும் பரவாயில்ல விதிசேஷமாக சொல்ல முடியாது ஆக விதி காண்டத்தில் சொல்ல முடியாதனால தர்க்க விதி விசாரம் பண்ணுற போதாவது ஒரு தர்க்கத்தில் கண்டுபிடிக்க முடிஞ்சானா அதுலேயும் இல்லை கேவல தர்க்கத்தினாலே முடியல விதிகாண்ட தர்க்கத்தினாலையும் முடியல இந்த ஆத்மாவனுடைய ஆத்மா பிரம்மன் புரிஞ்சுக்கிறதுக்கு முடியல ஆனால் இங்கெல்லாம் இருக்குது விதிசேஷத்துவம் வா நேத்தும் நசக்கியதே இந்த நசக்கியாங்கிறது என்ன சொல்கிறது இதில் போட்டுக்கணும் கேனஜித்து பிரத்யாக்கியாத்தும் சர்வசிய ஆத்மா எல்லாத்துக்கும் ஆத்மா சர்வசிய ஆத்மா அத்தா சஹா நகேனச்சித்து நகேனச்சித்து பிரத்யாக்கியாத்தும் சக்கியா விதிசேஷத்துவம் வா நேத்தும் ந சக்கியா விதிசேஷமாகவும் சொல்ல முடியாது முடியவே மறுக்கவே முடியாதுப்பா இந்த உண்மையை பூஷணிக்காய சோத்திரம் மறைக்க முடியாது இவ்வளோ பெரிய விஷயத்தை வச்சுன்னு நீ பூஷணிக்காய சோத்திரம் மறைக்கிற கதையை பண்ணிட்டு இருக்கேன் நடக்கவே நடக்கு சர்வம் ஹி சர்வம் ஹி அதை படித்தோம் சர்வம் ஹி வினஷ்யத்து விகாரஜாத்தம் புருஷாந்தம் வினஷ்யத்து அங்கே என்ன சொல்லியிருக்கு உபநிஷத்தில் கட்டோபனிஷத்தை எடுத்துக்கிறார் எல்லாம் உபநிஷத்தை மனசில் வச்சுட்டே அர்த்தம் சொல்கிறார் அங்கே சொல்லியிருக்கு இந்திரியாணி பராண்யாகு இந்திரிய இந்திரியா இந்திரியேபிய பராஹியர்த்தாக அர்த்தேபியஷ்ட பரம் மனஹ மனசஸ்து பரா புத்தி புத்தேர் ஆத்மா மகான் பரா மகத பரம் அவ்வக்தம் அவ்வக்தாத் புருஷ பரா புருஷான்ன பரம் கிஞ்சித் சா காஷ்டா சா பராகதி இது கடஸ்ருதே கடஸ்ருதியில் எல்லாம் நாசமாகுது ஆனால் புருஷனுக்கு நாசம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு புருஷான் நபரம் கிஞ்சித்து சாகாஷ்டா சா பராகதி இவ சர்வம் ஹி வினஷத்து எல்லாம் அழியக்கூடியது விகார ஜாத்தம் அழியக்கூடியதும் மாறக்கூடியது எல்லாம் எதோட முடியறதுனா புருஷாந்தம் வினஷதி புருஷன் வரையிலும் சென்று எல்லாம் வினஷதி புருஷா வினாசஹேத்து அபாவாத் புருஷன் வந்து வினாசஹேத்துவுக்கு இல்லாதனால வினாஷி அவினாஷி விக்ரியாகேத்து அபாவாச்ச கூட்டஸ்த நித்யா அதனால என்ன சொல்றாரு அவினாஷி அபிகாரி அதையேவ நித்திய சுத்த புத்த முக்த சுவாவா அதனால எப்போ நித்திய சுத்தமா இருக்கார் நித்திய புத்த முக்தனாக இருக்கிறார் சுவாவமா இருக்கார் தஸ்மாத் புருஷான் பரம் கிஞ்சித் சாகாஷ்டா சாபராகதி அப்படின்னு உபனிஷத் சொல்றது அப்புறம் இருக்கு இன்னொரு இடத்துல இருக்கு தந்தோபனிஷதம் புருஷம் பிரச்சாமி அப்படின்னு உபனிஷத்துலேயே இருக்குது போ ப்ரூஹி இத்தியுக்தாக உபனிஷத்து இப்படி இருக்குது எங்கே தேனோபனிஷத்தில் இருக்கு உபனிஷதம் போ ப்ரூஹி இத்தியுக்தாக உபனிஷதம் உக்தம் அப்படின்னு சொல்லி கேனோபனிஷத்தில் இருக்கு உபனிஷத்தை சொல்லிக் கொடுங்கன்னா உபனிஷத்தை சொல்லி கொடுத்தாச்சுங்கிறார் குரு நீ கேட்ட உனக்கு நான் சொல்லி கொடுத்தேன்னு அர்த்தம் அப்போ ஔபனிஷதம் புருஷம் பிரிச்சாமின்னு இருக்குது இதிச்ச ஔபனிஷதத்துவ விசேஷனம் கொடுத்துருக்கப்பா ஔபனிஷதம் புருஷம்னு ஔபனி புருஷனுக்கு விசேஷனம் கொடுத்துருக்கு உபனிஷத்சு பவம் ஔபனிஷதம் புருஷம் அப்படி சொல்லியிருக்கப்பா உபனிஷத்ஸு உபனிஷத்சு பிராதான்யேன பிரகாசியமானத்வா உபனிஷதங்களில் பிரதானமாக கர்மம் இல்லைன்னு சொல்ல பிராதான்யேன பிரகாசியமானத்வாத் உபபத்தியதே பிராதான்யமாக உபனிஷத்தில் சொல்லியிருக்கிறதுனால வேத பாகா பிரம்மனை மாத்திரம் சொல்ற வேத பாகத்தை நீ ஒத்துக்கத்தான் வேணும் பிரம்மனை மாத்திரம் சொல்ற வேத பாகம் இல்லைங்கிறத நீ நினைக்கிறத விட்டுடு பவத்தியதே அத்த பூதவஸ்து பரக வேதபாக நாஸ்தி இது வச்சனம் சாகச மாத்திரம் வெறும் முரட்டு பிடிவாதமே தவிர வாஸ்தவமான விசாரம் இதம் கிடையாது அடுத்தது यदपि शास्त्रतात्पर्यविदाम् अनुक्रमणम् दृष्टो हि तस्यार्थः कर्मावबोधनम् इत्येवमादि तद्धर्मजिज्ञासाविषयत्वात् विधिप्रतिषेधशास्त्र भूतोपदेश अनर्थक्य प्रसंग प्रवृत्ति निवृत्ति विधि तेष व्यतिरेकेण तच्छेषव्यतिरेकेण चेद वस्तु उपदिशति भव्यार्थत्वेन कूटस्थ नित्यं भूतं न उपदिश्यते उपदिशति इति को हेतुः கிரியா அதிவர்த்தன சக்திமத் வஸ்தூபதிஷ்டம் வஸ்து உபதிஷ்டமேவ கிரியார்த்தத்வம் தூ பிரயோஜனம் தஸ்ய நச்ச ஏதாவதா வஸ்து அனுபதிஷ்டம் பவதி எதி நாம உபதிஷ்டம் கிம் தவ தேன ஸ்யாதிதி போயிட்டே இருக்கு அப்படி இங்கே நிறுத்திப்போம் இதை விட போகிறதில்ல தெளிவாக சொல்ல போகிறார் இந்த வந்து அவர் வந்து விட்டு கொடுக்க போகிறதே இல்லை தெளிவாக அவங்களுக்கு நல்லா சொல்லி புரிய வைக்க போகிறார் நமக்கு ரொம்ப பிரயோஜனம் அவ்வளோதான் சில பேர் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது வேத பாகா நாஸ்தி நாங்களும் சும்மா சொல்லலப்பா பிரம்மனை சொல்கிற வேத பாகம் இல்லைன்னு நாங்களாக சும்மாவா சொல்லின்னு இருக்கோம் சாகச மாத்திரம்ங்கிற எங்களை பார்த்து முரட்டு பிடிவா பிடிக்கிறோன்னு சொல்கிறேன் ஜெய்மினி என்ன முட்டாளா வியாக்கியானம் பண்ணவங்களாம் என்ன இதுவா நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிடணும் அவங்க கூட பூர்வபட்சியோட ஜாயின் பண்ணிடணும் இங்கே சித்தாந்திக்கு வரும் சித்தாந்தியாக மோனோ ஆக்டிங் மாதிரி ஏன்னா அவன் சொல்கிறான் என்ன நாங்கள் என்ன நாங்கள் என்ன மடத்தனமாக பேசிட்டுருக்கோம் நானும் ஒழுங்காக வேலை பண்ணுறேன்ப்பா தர்மானுஷ்டானம்லாம் பண்ணிகிட்ருக்கேன் சாஸ்திர விசாரம் இருக்கேன் உனக்கும் மூளை இருக்குது எனக்கும் மூளை இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உட்காந்து விசாரம் பண்ணிட்டு இப்போ இந்த வார்த்தையெல்லாம் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க திருஷ்டோர்த்தா திருஷ்டோஹி தஸ்யார்த்தா கர்மாவாக போகுது எதாவது இருந்தாலும் எந்த வாக்கியமாக இருந்தாலும் கர்மாவோட சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் என்ன நாங்களாக சாகசமாக பிடிக்கிறத நீ தான் புதுசாக என்னத்தையும் உன்னை சொல்கிறேன்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது ஏந்தியோ சொல்கிற மாதிரி எனக்கு தோன்றுறது அதனால் நாங்கள் இப்படிலாம் கிடையாது நாங்கள் திருஷ்டோஹி தஸ்யார்த்தா கர்மாவபோதனம் நாங்கள் என்ன நாங்கள் சும்மாவாக பேசிட்டுருக்கோம் நாங்களும் பிராமணிகமாக தான் பேசுகிறோம் நீ சொல்கிறதுக்கு பிராமணிகத்தை சரியாக சொல்லு ஏன்னா வியாசர் பிரா பிராமணிகமாக இருக்கார் நமக்கு வியாசர் பண்ணுறதே அவன் ஒத்துக்கலை வியாசர் பண்ணுறதே ஒத்துக்கலை இத்தனைக்கும் வியாசரோட சிஷியந்தான் ஜெய்மினிங்கிறாங்க அதுதான் அதோட விசேஷம் என்ன சொல்கிறதுன்னே புரியாது அப்போ அவரே வந்து சூத்திரத்தே வரப்போகிறது ஜெய்மினி அவுடுலோமி பாதராயணா அவரே எழுத போறாரு சூத்திரம் எல்லாம் எழுத போறாரு அப்போ ஒரு ஒருத்தரும் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா உபநிஷத்தில் பார்க்குறோம் இல்லையா இது உபநிஷத்தில் மாத்திரம் உபநிஷத்துலேயே இருக்குது சத்தியமிதி சத்தியவச்சாராதீதரா தப இது தபோ நித்திய பௌருஷிஷ்டி சுவாத்தியாய பிரவச்சனே ஏ வேத்தி நாகோ மௌத்தல்யா மூணு ரிஷி மூணு சொல்றார் ராதீதரர் வந்து சத்தியம் சத்தியமிதி சத்தியவச்சாராதீதரா தப இது தபோ நித்திய பௌருஷிஷ்டி பௌருஷிஷ்டி வந்து தபஸ் தான் பெருசுன்னார் சத்தியந்தான் பெருசுன்னார் அவர் இல்லை இல்லை படிக்கிறதும் பாடம் சொல்றதும் பெருசுன்னு விட்டார்னு ஒருத்தர் மௌத்கல்யர் இருந்தார் சுவாத்தியாய பிரவச்சனே ஏ வேத்தி நாக்கோ மௌத்கல்யா நம்ம என்ன பண்ணணும் மூணு பேர் சொல்கிறதும் வாஸ்தவம் தான் மூணும் வேணும் சத்தியம் பேசணும் தபஸ் பண்ணணும் படிக்கணும் பாடம் சொல்லணும் எல்லாத்தையும் பண்ணணும் மூணு ரிஷி மூணு விஷயத்தை வலியுறுத்தி சொல்லுகிறார்கள் அவ்வளோதான் வலியுறுத்தி சொல்லுகிறார்கள் மாதிரி வரப்போகிறது நிறைய அப்படியே பார்த்துட்டே இருக்க போகிறோம் நமக்கு தானே வேலை நல்லது தானே அவங்க என்ன சொல்கிறாங்க திருஷ்டோஹி தஸ்யார்த்தா கர்ம அவபோதனம் தஸ்ய கர்ம அவபோதனம் அர்த்தா திருஷ்டா அப்படி அண்மையம் தஸ்ய வாக்கியசிய தஸ்ய பதஸ்ய கர்ம அவபோதனம் அர்த்தா தஸ்ய பதஸ்ய தஸ்ய வாக்கியசிய அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் அர்த்தா இத்தியவமாதி இது மாதிரி என்னெல்லாமோ நிறைய சொல்றாங்க அப்புறம் ஆம்நாயச கிரியார்த்தத்துவால் ஆனத்தக்கியம் அத்ததர்த்தானா வேதத்துல இருக்கிற எந்த பாகமுமே கிரியையை தான் கிரியா கிரியையில் தான் தாத்பரியம் வேதத்திலையும் எதுலேயும் கிடையாது இத்தேதது ஏகாந்தேன அபியுபகச்சதான் அவன் வந்து அது ஒரு ஏகாந்தேனன்னு அர்த்தம் முழுக்க முழுக்க இருந்தாங்களாம் ஏகாந்தேன பரிபூர்ணமாக முழுக்க முழுக்க சமஸ்த வேதத்துக்கும் ஏகாந்தேன அபியுபகச்சதாம் சமஸ்த வேதத்துக்கும் இதுதான் தாத்பரியம் கிரியை தான் தாத்பரியம் சொல்றவங்களுக்கு பூத உபதேச ஆனர்த்தக்கிய பிரசங்கா அவங்களுக்கு இந்த பூத உபதேசம் இருக்கே சப்த தீபா வசுமதி ராஜாசோ கச்சதி ஏற்கனவே பார்த்துட்டோம் அவங்க பாஷையிலே பேசினது பூத வஸ்து உபதேசாங்கிறது ஆனர்த்தக்கியம் ஆனர்த்தக்கியம்னா என்ன அப்பிரயோஜனம் நினைச்சோம் கிரியாத்வாரா ஏவ பிரயோஜனம் அது நேற்றுக்கு நம்ம போட்டுட்டோமே அந்த பாஷை எனக்கு திரும்ப திரும்ப பிடிக்கிறது ஞான காண்டத்துக்கு ஞான காண்டத்தின் பயன் இல்லை கர்ம காண்டத்தினுடைய பிரயோஜனமானது கர்மகாண்ட ஞானத்தின் பயன் கர்மகாண்ட ஞானமே கர்மகாண்டத்தின் பயனை தராது இப்படி போடணும் கர்மகாண்ட ஞானமே கர்மகாண்டத்தின் பயனை தராது ஞானகாண்ட் இது கூட எழுதலாம் வேதனையில் கர்மகாண்டத்தின் கர்மகாண்டத்தை பற்றிய ஞானம் கர்மகாண்டத்தின் பயனை தராது ஞான காண்டத்தின் ஞானம் நிச்சயமா ஞான காண்டத்தின் ஞானமே பயனை தரும் அதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தோம் பூதோபதேச ஆனர்த்தக்கிய பிரவृत्ति நிவृत्ति விதி தச்சேஷ வத்திரேகேண பூதம் சேத் வஸ்து உபதிஷதி பவ்யார்த்தத்வேன சரி இது உபாசனை இந்த வாக்கியம் வந்து உபாசனை அது வந்து பின்னாடி பிரயோஜனம் பூத வஸ்து உபதேசம் எதுக்கு பிரயோஜனம்னு கேட்டால் அது வந்து உபாசனை பண்ணி பவ்யார்த்தமாக கிடைக்கும் அப்படின்னு வத்திரேக்கேன பூதம் வஸ்து உபதிஷதி பவ்யார்த்தத்வேன கூட்டஸ்த நித்தியம் பூதம் ந உபதிஷதி கூட்டஸ்த நித்தியன சொல்லலை நிர்விகாரியான வஸ்துவை சொல்லலை நித்தியம் பூதம் பூதம் ந உபதிஷதி இது கோ ஹேது இல்லைங்கிறது உனக்கு என்ன காரணம் இருக்கு பூத வஸ்துவை சொல்லலைங்கிறது கோ ஹேது நகி பூதம் உபதிஷ்யமானம் கிரியா பவதி அது வந்து கண்டிப்பா இங்க வந்து பாத்திரம் அஸ்தி விரக்ஷா அஸ்தினா விரக்ஷா அஸ்தின்னா என்ன பிரயோஜனம் சரி என்ன பண்ணணும் மரம் இருக்குது என்ன பண்ணணும் அதை நமஸ்காரம் பண்ணணுமா பிரதட்சிணம் பண்ணணுமா என்னவா சொல்லுங்க பிரம்மன் இருக்கு இருக்கட்டு இருக்கு சரி பிரம்மன் என்ன பண்ணுறது அப்படின்னா அதுதான் ஆத்மாவா இருக்கு இருந்தால் போருமா என்ன பண்ணணும் நீ ஏதாவது அதை அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பூஜை பண்ணா அதை அடையிறதுக்காக பூஜை பண்ணும் உபாசனம் பண்ணும் அதே தான் திரும்ப திரும்ப பூதம் உபதிஷ்யமானம் கிரியா பவதி அது கிரியா கிடையாது பூத வஸ்து கிரியா பவதி அக்ரியாத்வேபி பூதஸ்ய கிரியா சாதனத்துவாத்து கிரியார்த்தா ஏவ பூதோபதேசா இது சேத் எல்லாம் பூர்வபக்ஷி அதனால அக்ரியாத்வேபி கிரியை இல்லைன்னா கிரியா சாதனமாக பூதத்தை எடுத்துக்கிண்டு கிரியார்த்தம் தான் உபதேசத்துக்கு அர்த்தம்னு பண்ணிட்டா என்னன்னா நைஷ தோஷா கிரியார்த்தத்வேபி கிரியா நிவர்த்தன சக்திமது வஸ்தூபதிஷ்டமேவ கிரியார்த்தமாக இருந்தாலும் கூட கிரியா நிவர்த்தன சக்தியை உடைய வஸ்துவை சொல்லி இருக்கிறது கிரியார்த்தத்துவம் து பிரயோஜனம் தஸ்ய கிரியா அதிவர்த்தன மாத்தி மாற்றி சொல்லிட்டேன் கிரியா அதிவர்த்தன சக்தி மத்து வஸ்து உபதிஷ்டமேவ கிரியைக்கு கடந்த ஒரு வஸ்துவை சொல்லித்தான் இருக்கு ஆனா அதுக்கு கிரியின் வாயிலாகத்தான் பிரயோஜனம்ங்கிறது அர்த்தம் பண்ணிக்கணும் நச்ச ஏதாவதா வஸ்து உபதிஷ்டம் பவதி சும்மா வஸ்துவை சொல்லிட்டா மாத்திரம் போராது அதுக்கு ஏதாவது கிரியை சொல்லணும் எதி நாம உபதிஷ்டம் கிம் தவ தேன அப்படி உபதிஷ்டம் பண்ணாதனால என்ன உனக்கு பிரயோஜனம் பிரம்மன் இருக்கு பிரம்மன் இருக்குங்கிற என்னையா பிரயோஜனங்கிறான் ஓச்சியத்தை சொல்கிறேங்க எப்படியா இருந்தாலும் கிரியை இல்லாமல் நீ சொல்லக்கூடாது நான் இதை வந்து திரும்பவும் சொல்கிறேன் ஈஸ்வரோ குரு ஆத்மேதி மூர்த்தி வேத யோகவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நம ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரி ஓம்